திருச்சிற்றம்பலம் தலம் சீர்காழி சோழநாடு காவிரி வடகரை திருச்சிற்றம்பலம் விதியாய் விளைவாய் விளைவின் பயனாகி கொதியாபரு கூற்றையுதைத்தவர் சேரும் பதியாவது பங்கையனின் ரலரத்தேன் பொதியார் போழில் சூழ் புகழின் நகர்தானே ஒன்னார் புறமூன்று மெரித்த ஒருவன் மின்னாரிடையாளொடும் கூடிய வேடம் தந்தாலுரைபாவது தன் கடல் சூழ்ந்த பொன்னார்வையர் பூம் புகழின் நகர்தனே வலியின் மதிசின் சடை வைத்த மணாளன் புலியின் நதழ் கொண்டரையார்த்த புனிதன் மலியும் பதிமா பதிமாமரையோர் நிறைந்தீண்டீ போலியோ புனர் புகழின் நகர்தானே கையலார்த்தடங்கண்ணியொடும் மெரி தேரி அயலார் கடையீர் பலி கொண்ட அழகன் இயலாருரையோ இடமெண் திசையோர்கோ புயலார் கடம்பூம் புகழின் நகர்தானே காதார் கன போர் குழை தோடதிலங்க தாதார் மலை தன் சடையேற முடித்து நாதானுரையோ இடமாவது நாளும் போதார் பொழிற்பூம் புகழின் நகர்தானே வல்லமார்படைமான் மழு ஏந்திய மைந்தன் கல்லமார்கடல் நஞ்சமுதுண்ட கருத்தன் குலமார்பதி கொன்றைகள் பொன் தேன் புலமார் வயற்பூன் புகழின் நகர்தானே கருத்தான் கனலால் மதில் மூன்றையும் வேப செருத்தான் திகழும் கடல் லஞ்சமுதாக அறுத்தானயன் தன் சிரமைந்திலும் ஒன்றை பொறுத்தானிடம் பூம் புகழின் நகர்த்தானே தொழிலால் மிகு தொண்டர்கள் ஸ்தோத்திரம் சொல்ல எழிலார் வரையாளன் ரகனை சேற்ற கழலானுரையும் இடம் கண்டல்கள் மிண்டி பொழிலால் மலி பூம் புகழின் நகர்தானே மாண்டார் சுடலை பொடி பூசி மயானம் தீண்டா நடமாடிய வேந்தன் தன்மேனி நீண்டா நீண்டானிருவர் கிரியாயரவாரம் பூண்டா நகர் பூ புகழின் நகர்தானே உடையார் தூகில் போர் துழல்வார் சமண்கையர் அடையாதன சொல்லுவர் அதர்கள் போத்தை கிடையாதவன் தன் நகரன் மலிபூகம் புடையார்த்தருப்பூ புகழின் நகர்தானே இறைக்கும் பூனல் செஞ்சடை வைத்த எம்மான் தன் புரைக்கும் பொழிற்பூம் புகழின் நகர் தன்மேல் உரைக்கும் தமிழ்ஞான சம்பந்தனொன்மாலை வரைக்கும் தொழில் நல்குளிரில் வல்லவர் நல்லவர் தாமே வரைக்கும் தொழில் வல்லவர் நல்லவர் தாமே சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் திருநிலை நாயகி திருச்சிற்றம்பலம்